الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الإسلام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு சலாத்தும் சலாமும் ஹதரத் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியோன்கள் சபா தாபியன்கள் மேலும் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாகும் மேலான அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் என சகோதரர்களே அல்லாஹாலா எவைகளை எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவி இருக்கின்றானோ கட்டளைத்து இருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறு எவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு ஏவி இருக்கின்றானோ கட்டளைத்து இருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் மேலான கண்ணியமான சகோதரர்கள் அல்லாஹு சுபகானா இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்களாகிய எங்களுக்கு ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஏற்ப அவன் ஒவ்வொரு மனிதனும் என்னென்ன தேவைகளுக்கு உட்படுகின்றானோ அந்த அனைத்து விஷயங்களையும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அற்புடையாக ஞாபகத்தாக ரஹ்மத்தாக கொடுத்து கொண்டு சகோதரர்களே ஒவ்வொரு மனிதனும் சில நேரங்கள்ல சில சோதனைகளை அடைந்து கொள்ளும் பொழுது அந்த சோதனைகள் எதற்காக வேண்டி வருகின்றது அதன் மூலமாக எது நாடப்படுகின்றது என்பதை விளங்கிக் கொள்கின்றார்கள் ஆனால் அதே மாதிரி ஒரு ரஹ்மத் ஒரு அறுக்கொடை ஒரு நியமத் எமக்கு கொடுக்கப்படும் பொழுது அது எதற்காக என்ற விஷயத்தை அறிந்து கொள்ளும் உதாரணமாக ஒரு மனிதன் தனது வியாபாரத்திலே ஒரு பெரிய பெரிய நஷ்டத்தை அடைந்து கொள்கின்றான் அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்கள் நண்பர்களாக இருக்கலாம் தோழர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்களுடைய வார்த்தைகள் வரும் இது அல்லா எங்களை சோதிச்சு கொண்டிருக்கிறான் நாங்க இதுல பொறுமையாக இருக்கணும் நாங்க அல்லாஹிடத்துல பொறுமையாக இருந்து வெற்றி அடைஞ்சிட்டோம் என்று சொன்னா இதை விட சிறந்ததாக அல்லா தருவான் என்ற அணுகுமுறைகள்ல எந்த ஆறுதல் வார்த்தைகள் பலருடைய வாய்நாளும் வருவதை கேட்டு ஆனா அதே நேரம் ஒரு மனிதன் ஒரு மனிதன் ஒரு அற்படையை அடைந்து கொள்கின்றார் உதாரணமாக அதே வியாபாரத்துல பெரும் ஒரு லாபத்தை அடைந்து கொண்டார் பெரிய ஒரு பப்ளிக் இப்ப அவரோட பேசக்கூடிய நண்பர்கள் அதனுடைய நோக்கம் தெளிவுபடுத்தப்படுவதில்லை மாறாக வார்த்தைகள் வித்தியாசப்படுவது எப்படி தெரியுமா எப்படி எப்படி நாங்க இதை செலிப்ரேட் பண்றது இதுக்கு எப்படி நீங்க பாட்டு தர போறீங்க இவ்வளவு பெரிய லாபத்தை அடைஞ்சிருக்கிறீங்க இப்படியான வார்த்தைகள் வருமே தவிர அதனுடைய நோக்கம் விளங்கப்படுத்துவது வேறான சகோதரர்களே யாரும் சொல்றதில்ல இது அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஞாபகம் இதன் மூலமாக நீங்க அல்லாஹ் நெருங்கோணம் இதற்காக வேண்டி தான் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்ற வார்த்தைகள் யாரும் பாவிக்கிறது இல்ல மாறாக அதன் கொண்டாட்டங்கள்ல கல்யாட்டங்கள்ல இளவுபடுத்தி வேலை செய்யறதுல தான் எல்லாருடைய சிந்தனையும் இருக்கிறே தவிர யாரும் மாற்றாக மாற்றமாக யோசிக்கிறார் வேளாண் சகோதரர்களே நாம் சிந்தனையில கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு சோதனை எங்களை எப்படி சோதிக்கிறதுக்காக வேண்டி தரப்படுகின்றதோ அதே மாதிரி ஒரு அஹ்மத் ஒரு நேமத் அதுவும் எப்படி சோதிப்பதற்காக வேண்டி தான் தரப்படுது சிந்திக்கலாம் எவ்வாறு ஒரு ரஷ்மத்தின் மூலமாக ஒரு நியமத்தின் மூலமாக எவ்வாறு சோதிக்கின்றான் அல்லாஹ் மேலான சகோதரர்களே ஒரு சோதனையிலே ஒரு மனிதன் எவ்வாறு பொறுமையாக இருக்கின்றான் என்ற விஷயத்தை அல்லாஹ் சிந்திக்கின்றான் அல்லாஹ் பார்க்கின்றானோ அதே மாதிரி ஒரு ரஹ்மத் ஒரு நியமத்திலே அந்த ஞாபகத்துக்கென்று சில கடமைகளை அல்லாஹ் உருவாக்கி அவைகளை சரியான முறையிலே நிறைவேற்றி மனிதன் அல்லாவின் பக்கம் நெருங்குகின்றானா அல்லது தூரமாகின்றானா என்ற விஷயத்தை அல்லாஹ் பார்த்துக் கொண்டான் உதாரணமாக ஒரு மனிதன் ஒரு குழந்தை பாக்கியத்தை அடைந்து கொண்டு இது அல்லாவினால் கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு ஆக ஆகப்பெரிய ஒரு நியமன் அதற்கென்று சில கடமைகள் அந்த குழந்தையை எப்பொழுது அதில் சந்தமாக அழகிவ சந்தம் அவர்கள் கூறிய குழந்தையாக மரணத்துக்கு பின்னால் அவருக்கு துவா செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக அவர் ஆக்கி செல்கின்றாரோ ஒரு தாலி ஆன குழந்தையாக மாற்றிவிட்டு செல்கின்றாரோ அப்பொழுது அவர் அந்த ஞாபகத்துக்கு நன்றி செலுத்தியவராக அல்லாவுடைய நெருக்கத்தை அடைந்தவராக மாறுகின்றார் இல்ல குழந்தை கிடைச்சிருச்சு ஒன்னாவது மாசம் சந்தோஷமாக இருந்தோம் ஒரு வருஷம் பேட்டே செலிபிரேட் பண்ணினோம் ரெண்டாவது வருஷமும் செலிபிரேட் பண்ணினோம் ஹை லெவல் ஸ்கூல்ல சேர்த்தோம் நல்லா படிச்சாரு உல அறிவுல மூழ்கி போனாரு பள்ளி வாசலுக்கு வரல எங்களுக்கு துவா செய்யக்கூடிய குழந்தைகளை உருவாக்கல நாளைக்கு அவர்களுடைய நண்பர்களுக்கு மத்தியில இவர் தான் தந்த பெற்றோர் என்று சொல்றதுக்கு வெட்கப்படக்கூடிய லெவல்ல அல்லது இவர் ஏன் புள்ள என்று தந்தை சொல்றதுக்கு வெட்கப்படக்கூடிய லெவல்ல அந்த குழந்தைய வளர்த்துட்டாங்க அந்த பெற்றோர் ஆகிட்டாங்கன்னு சொன்னா அதே நியமத்தின் மூலமாக அல்லாஹை விட்டு தூரமாக கொண்டிருக்கிறார் என்ற மறந்துடும் இன்றைக்கு சிலர் உலக உலக கல்விகள்ல உலக உரைகள்ல அதிகமான இல்ம கொடுத்து சில பெற்றோர் இவர்களை இந்த பெற்றோர் என்று சொல்றதுக்கு அந்த குழந்தைகள் வெக்கப்படுவது அப்படி இல்ல அந்த குழந்தைகளுடைய தராதரம் மாறி வழி தவறி மோசமான பாவனைகளுக்கு உட்பட்டு மோசமான ஒரு நடவடிக்கையில போறாங்க பெற்றோர் கேவலப்படுறாங்க இவரை இந்த குழந்தை என்று சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க இப்படியான ரெண்டு நிலைமையிலையும் அல்லது விட்டு ஒரு தூரமாகி கொண்டிருக்கிறார் என்று சொல்ல மேலான சகோதரர்களே இப்படி ஒவ்வொரு நியமத்தை எடுத்து பார்த்தாலும் அதற்கென்று சில கடமைகள் அல்லா உருவாக்கி இருக்கின்றார் அவைகள் சரியான முறையில் நிறைவேற்றப்படும் பொழுதுதான் நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தியவராக மாறுவோம் அப்படி எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆசிரிய நியமத்துக்கல்ல ஒன்றுதான் இஸ்லாம் மார்க்கம் நாம் ஒரு முஸ்லிமாக இருக்கிறோம் சகோதரர்களே இந்த முஸ்லீமாக இருக்கக்கூடிய இதற்கு நன்றி கடனாகவும் எங்களை உடல் ஆரோக்கியம் இதுவும் ஒரு ஞாபகம் இதற்கு நன்றி கடனாகவும் நாங்க எப்படியான ஒரு வாழ்க்கை வாழணும் என்று சொன்னா அல்லாஹுக்கு முழுக்க முழுக்க அடிபணிஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழணும் ஆனா எப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றா துன்யாவுக்கு முழுக்க முழுக்க அடிபணிஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சகோதரர்களே ஆக குறைஞ்சது நாங்க எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஞாபகம் நாம் இந்த ஒரு ஞாபகத்துக்காக வேண்டி எங்கட ஆயுள் முழுக்க சுயூதில இருந்தாலும் அதற்கு ஈடாகாது இது யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்லக்கூடிய வாழ்க்கை ஆனா குறைஞ்சது எங்களுடைய வாழ்க்கையில அஞ்சு நேர தொழுகைகளை சரி சரியாக தொழுகிறோமா என்று பார்த்துக்கிறோம் என்று சொன்னா நாங்க அதுலயும் ஜீரோவாக தான் மேலான சகோதரர்களே இன்றைக்கு உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மனிதனும் தன் குடும்பம் சீராகணும் தான் சொசைட்டில ஒரு நல்ல நிலைமையில வரணும் எனக்கென்று ஒரு கண்ணியம் வேணும் எனக்கென்று ஒரு ரெஸ்பெக்ட் வேணும் என்பதற்காக வேண்டி ஆறு மணித்தியாலம் தொழில் செய்யக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய மணித்தியாலங்களை கூட்டி எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு என்று சொல்லி இப்படி ஒவ்வொருத்தரும் தனக்குத்தான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க ஆனா ஈர் உலகத்திலையும் வெற்றி பெறக்கூடிய ஈருலகத்திலையும் வெற்றி பெறக்கூடிய அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த தொழுகைக்காக வேண்டி ஆக குறைஞ்ச அந்த ஒரு மணி எங்களால கொடுக்க முடியாமல் மேலான சகோதரர்களே குர்ஆன் சொல்லுது இந்த குர்ஆனை நாங்க இறக்கி வச்சிருக்கிறோம் இது யாருக்கு நேர்வழி காட்டும் தெரியுமா முதலில் முத்தகீன் முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும் முத்தகீன்கள் யாரு அல்லது இந்த குரானின் மூலமாக நேர்வழி பெறக்கூடியவர்கள் அல்லாஹையும் மறுமையினால ஈமான் கொண்டவர்கள் மட்டுமல்ல அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய புத்தகங்களுடைய விபத்துகள்ல ஒன்று தொழுகையை நிலைநாட்டும் இந்த உலகத்துல எந்தெந்த கண்ணியமான அந்தஸ்துகள் என்று சொல்லி நாங்க ஒவ்வொருத்தரும் தேடுவோமோ அவைகளுக்குரிய அந்தஸ்த அல்லா தொழுகை மூலமாகத்தான் நிர்ணயிக்கும் ஒரு மனிதர் மஸ்ஜித் நிர்வாகத்தில் இருக்கிறாரு மஸ்ஜித் பரிபாலன சபையில இருக்கிறாரு அவர் ஊருக்குள்ள பள்ளி தலைவர் இவர்தான் பள்ளியினுடைய செக்ரட்டரி இவர்தான் பள்ளியினுடைய பொருளாளர் இவர்தான் இவரும் ஒரு உறுப்பினராக இருக்கிறாரு இப்படி அவர்கள் தனக்குரிய கண்ணியங்களை உயர்த்தி கொள்றதுக்காக வேண்டி மஸ்ஜிதினுடைய பரிபாலன சபையில் ஒருவராக இருக்கிறாங்க தப்பில்ல சந்தோஷம் ஆனா அதற்குரிய தகுதி குருவான எப்படி தெரியுமா சொல்லுது إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة அவர்களும் தொழுகையுள்ளவர்களாக இருக்கணும் பல நிபந்தனைகள் அதுல ஒன்று தொழுகையுள்ளவர்களாக இருக்கணும் தொழுகையுள்ளவர்கள் தான் தகுதியார் அதே மாதிரி இன்றைக்கு ஒரு சைட்ல எல்லாரும் தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் தனக்கென்று ஒரு பதவி இருக்கணும் இஸ்லாத்துல ஆக பெரிய பதவி என்னன்னு சொன்னா ஹலீஃபா ஹலீஃபா முழு முஸ்லிம்களை வழிநடாக்கக்கூடிய ஜனாதிபதி அவருக்குரிய தகுதியாக சஹாபாக்கள் கண்டது ஒரே ஒரு தகுதியை தான் என்ன தெரியுமா ரசூல் சல்லாஹ் வலைவசல்லம் அவங்க சுகைனமாக இருக்கிறாங்க ஏழு நாட்களாக சுகைனம் கடைசி தருணம் அவர்களால் தொழுகைக்கு வர முடியல தொழுவிக்க முடியல ரசூல் சல்லாஹ் வலைவசல்லம் அவங்க அதுல அபூபக்கர் சித்திக் வழியெல்லாம் அவர்களை முன்னாக்க அவங்க தொழுவிக்கிறாங்க இப்படி இமாமத் அவர்களுடைய தராதரங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்களை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க பின்னால் ஒரு காலம் அதுல அணிகளியல்லான் அவர்களிடத்துல கேட்கப்பட்டுச்சு அவங்க சுத்திகள் எல்லாம் அவர்களை நீங்க எதை வச்சு கலீப்பாவாக தீர்மானிச்சு எதை வச்சு நீங்க கலீப்பாவாக தீர்மானிச்சீங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை رضي رسول الله صلى الله عليه وسلم بديننا فرضينا لدنيانا எங்கட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கட தீனுக்காக வேண்டி அவரை பொருந்தி கொண்டாங்க அதாவது எங்கட தொழுகைக்காக வேண்டி முன்னுக்காக்கின மனிதர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவரை நாங்க எங்கட துன்யாவுக்காக வேண்டி எங்களைய வழி நடாத்துறதுக்காக வேண்டி எங்களுக்கு ஒரு தலைவராக நாங்க தேர்ந்தெடுத்தோம் காரணம் தொழுகையில ரசூல்லா முன்னுக்காக்கினாங்க நாங்க எங்கட தீனுக்காக துன்யாவுக்காக வேண்டி முன்னோம் மேலான சகோதரத்திலே அப்ப இந்த உலகத்திலேயாக இருந்தாலும் சரி ஆகிரத்துல சொர்க்கத்தை அடையணுமா தொழுக விச்சம் காரணமாக இருக்கணும் ஒரு அந்தஸ்து அடையணுமா அதற்குரிய நிபந்தனைகளும் சரிய தொழுது தொழுகையில ஒரு சீராக ஆனா இன்றைக்கு எங்களுடைய நிலைமையை பார்த்துட்டோம் என்று சொன்னா தொழுகையில ஆக ஆக ஆக ஆக மோசமாக இருந்து கொண்டிருக்கிறோம் மேலான சகோதரர்களே நாங்க தொழுகையை விட்டு கொண்டிருக்கிறோம் தொழுகையை கவனம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்குரிய தண்டனை என்னான்னு தெரியுமா தொழுகையில பொதுபோக்காக இருக்கிறோமே எங்களுக்குரிய தண்டனை என்னான்னு எங்களுக்கு தெரியுமா நாங்க சிந்திக்கிறோம் இல்ல நாங்க விளங்குறோம் இல்ல ஒரு மனிதன் உலகத்துல கண்ணியமாக வாழணும் என்று சொன்னா அந்த மனிதனுக்கு அஞ்சு விஷயங்கள் ஆக முக்கியமானது அவனுடைய உயிர் ஆக முக்கியமானது அவனுடைய மானம் ஆக முக்கியமானது அவனுடைய வம்சம் ஆக முக்கியமானது அவருடைய சொத்து ஆக முக்கியமானது அவருடைய புத்தி அதே மாதிரி அவருடைய நீர் பாதுகாக்கப்படுறது இந்த அஞ்சும் பாதுகாக்கப்படுறது ஆக முக்கியமானது மேலான சகோதரர்களே இந்த அஞ்சையும் பாதுகாக்கிறதுக்காக வேண்டித்தான் சரியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சட்டங்களும் அமல்படுத்தப்படும் இத ஒரே வார்த்தையில சொல்றதாக இருந்தா மகாசிபு ஷரியா என்று சொல்லுவார்கள் அதாவது என்னோட சட்டங்கள்ல அதிகமான சட்டங்களை நாங்க பார்த்துட்டோம் என்றா இந்த அஞ்சையும் பாதுகாக்கக்கூடியதாகத்தான் இருக்குது உதாரணத்துக்காக ஓரிரு விஷயங்களை சொல்றேன் ஒரு மனிதனுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் அது மிகவும் மதிப்புக்குரியது அதனாலதான் சரிய கடுமையான சட்டங்கள் இருக்குது ஒரு மனிதனுடைய உயிரை எடுத்துட்டா அதற்குரிய தண்டனை என்ன அவருடைய உயிரை ஒரு மனிதனுடைய வம்சம் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர் சிறந்த ஒரு வம்சம் உள்ளவராக இருக்கணும் கண்ணியமானவராக வாழணுமா வம்சம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதனால சரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் என்ன விபச்சாரம் செய்யறது ஒருத்தர் திருமணம் முடிச்சு விபச்சாரம் செய்யறாரா கடுமையான தண்டனை என்ன கல்லெறிஞ்சி கொலை செய்யும் கல்லெறிஞ்சு கொலை ஒரு மனிதர் விபச்சாரம் செஞ்சுட்டாரு திருமணம் முடிச்சு இல்ல அவருக்கு நூறு கசையடிகள் அடிக்கணும் அதன் மூலமாக அவர் மரணிச்சாலும் பிரச்சனை மேலான சகோதரர்களே அது மட்டுமில்ல ஒரு வருடம் நாடு கிடக்கும் இப்படி கடுமையான சட்டங்கள் ஒரு மனிதனுடைய சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும் அதனாலதான் கடுமையான சட்டம் என்ன அவருடைய கை துண்டிக்கப்படும் களவெடுத்தா கை துண்டிக்கும் ஒருத்தர் கொள்ளையடிக்கிறாரா அவரை கொலை செய்யறதுக்கு அனுமதி சார் மேலான சகோதரர்களே இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் சரியா இந்த அஞ்சையும் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஒரு மனிதனுடைய புத்தி மதுபானத்தை ஹராமாக்கி வச்சிருக்குது ஒரு மனிதனுடைய சொத்து களவு செய்யறது ஹராம் மண் கொள்ளை அடிக்கிறது ஹராமாக்கி வச்சிருக்குது ஒரு மனிதனுடைய உயிர் கொலை செய்யறது ஹராமாக்கி வச்சிருக்குது ஒரு மனிதனுடைய வம்சம் ஹராமாக்கி வச்சிருக்குது இந்த நாலு உலகத்துல தேவையானது ஈருலகிலும் வெற்றி பெறணுமா அவர் தீன்லையும் பாஸ் அதனால தீனை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி உள்ள விவாதத்துடைய லைனையும் சரியா மேலான சகோதரர்களே இன்றைக்கு நாங்க விளங்கிக் கொள்றோம் எங்களுக்கு தேவையானதை பாதுகாக்கிறதுக்கு சரியா இவ்வளவு கடுமையான தண்டனைகள் அளிச்சிருக்கிறதுன்னு சொன்னா அல்லா விரும்பக்கூடிய தீன பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு கடுமையான தண்டனைகள் இந்த உலகத்துல ஆக கூடிய தண்டனை மரண தண்டனை அது சில சில கண் அதாவது சில நாடுகள் அது இல்லை ஆனா சரிய சில விஷயங்களுக்கு மரண தண்டனை இருந்துச்சுட்டாங்க அதுல ஒன்றே ஒரு மனிதர் கொலை செஞ்சிட்டாரா அவரை கொல்லணும் மரண தண்டனை ஒரு மனிதர் திருமணம் முடிச்சு தினா செஞ்சுட்டாரா அவர் கல்லி கொலை செய்ய சொல்லுது மரணம் மேலான சகோதரர்களே இப்படி மோசமான பாவங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய தண்டனை இன்னும் சிலதுக்கும் சரியத் வச்சிருக்குது ஆனா அது என்ன என்றத நாங்க விளங்கிக் கொள்றோம் இல்ல அதை சர்வ சாதாரணமாக நினைச்சு கொண்டிருக்கிறோம் சட்டப்படி பார்த்தா அந்த தண்டனைக்கு நாங்க எல்லாருமே தகுதியானவர்களாக இன்னைக்கு இருந்து கொண்டு மேலான சகோதரர்களே சரிய அழகான முறையில காட்டி தருது ஒரு மனிதன் தொழல் ஒரு மனிதன் தொழல் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பிரிச்சு காட்டுக்கு சரியது யாரும் எந்த விதத்திலையும் தப்ப முடியாது ஒரு மனிதன் தொழல்ல சொல்றாரு எனக்கு தொழுக கடமை நோம்பு பிடிக்கிறாரு ரசாத் கொடுக்கிறாரு ஹஜ்ஜம் ஹஜ் செய்யறாரு களிமாவும் சொல்லி இருக்கிறாரு சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு தொழுக கடமை இல்லை நான் தொழ தேவை புத்திசாலியாக இருக்கிறாரு புத்தி உள்ளவராக நிறையத்துல தொலை சொல்லி அனுமதிக்கப்பட்ட ஒருத்தர் தனக்கு தொழுக கடமை இல்லைன்னு மறுக்கிறாரா சரிய சொல்லக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா அவருக்கு அவர் உலகத்துல வாழ தகுதி இல்லாதவர் அவரை கொலை செஞ்சிடும் எதற்காக வேண்டி கொலை செய்ய சொல்லுது அவர் நிராகரிக்கிறதுக்காக வேண்டி அவர் கொலை செய்யப்படும் இவர் என்ன நிராகரிக்கிறாரு இவர் தான் களிமா சொல்லி இருக்கிறாரு இவர் தான் சக்காஸ் கொடுக்கிறாரு நோம்பு பிடிக்கிறாரு அச்சும் செய்யறாரு தொழுகையை மட்டும் மறுத்தாரு இவருக்கு குப்புக்காக கொலை செய்யப்படுமா இவரை காப்பிரண்ட அடிப்படையில் எப்படி கொலை செய்யறது இதே சந்தனை சந்தேகம் எங்களுக்கு மட்டுமில்ல அதுல குமரலியமான அவர்களுக்கு வந்துச்சு சரியன் அவ்வளவு தெளிவாக காட்டு மேலான சகோதரர்களே அவர்கள் அதாவது ஆட்சி காலத்துக்குள்ள ஆட்சிக்கு வாராங்க ஒரு சைட் மதம் மாறியவர்கள் இன்னொரு சைட் தக்காத்தார மறுக்கிறாங்க மேலான சகோதரர்களே ரெண்டு சைடுக்கும் யுத்தத்துக்காக வேண்டிய ஆளுநர் அவருடைய மானமோ அவருடைய ரத்தமோ அவருடைய சொத்தோ ஹராம் எடுக்க முடியாது அதை அபகரிக்க முடியாது அது எப்படியான முஸ்லிம் தொழுகையை நிலைநாட்டு தக்கால் கொடுத்து நோம்பு பிடிச்சு அச்சையும் செய்தார் இப்படியானவர்கள் ஹராம் அப்படி இல்லாம ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு முறையில அவர் அதாவது கொலையை தகுதியாக்கி கொண்டாரா அவரை கொலை செய்யும் அதுல தௌபக்க சுத்திகள் எல்லாம் உமரல் எல்லாம் அவங்களுக்கு விளங்கப்படுத்துற மாதிரி எங்களை தெளிவுபடுத்துறாங்க ஒரு மனிதர் தொழுகையை மறுக்கிறாரு எனக்கு தொழுகை கடமை இல்ல மறுக்கிறாரா அவரையும் கொலை செய்யணும் அவரும் இஸ்லாமுக்குள்ள இல்ல நாலு கடமைகள்ல ஒரு கடமையை விட்டால் ஒரு இஸ்லாமுக்குள்ள இல்லை வேளாண் சகோதரர்களே இன்னைக்கு சிந்திப்பாங்க நாங்க மறுக்கல்லையே நாங்க தொழுகிறோம் சில நேரங்கள் எங்களுக்கு தொழுக கடமை இல்லைன்னு யாரும் சொல்ல எல்லாரும் நினைக்கக்கூடிய வாழ்க்கை தான் நாங்க மறுக்கல்ல அப்ப நாங்க தகுதியானவர்கள் அல்ல எங்களை கொலை செய்ய முடியாது அதே சொத்துல அதே சட்டத்துல பின்னால வரக்கூடிய வார்த்தை ஒமன் தரக்க தகாவுன இது ஒமன் தரக்க ஓணம் என்று விட்டுறவாங்க இது தகாவுன பொடுபோக்காக விடக்கூடியவன் தொழுவாங்க ஒரு ஒக்கு தொழுவுறாரு ரெண்டு ஒக்கு மிஸ் ஆகிருச்சு அப்படியே விட்டுட்டாரு மறுபடியும் எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப தொழுவுறாரு விட்டு விட்டு தொழுவுறாரு இப்படி கணக்கே இல்ல பள்ளிக்கு வந்து மாட்டிக்கொண்டா தொழுகையில ஈடுபட்டுக் கொள்றது நோம்பு காலம் வந்துருச்சா தொழுகையில ஈடுபட்டுக் கொள்றது பெருநாளுடைய தினம் வந்துருச்சா தொழுகையில ஈடுபட்டுக் கொள்றது இருபத்தி ஏழுடைய நாள் வந்துருச்சா முழு அமல்கள்லையும் ஈடுபட்டுக் கொள்வது மத்தபடி தொழுகைகள் இல்ல இப்படியாக தொழுகைகள்ல கொடுவோம் கிழமைக்கு ஒருக்க சும்மா மட்டும் தொழுது கொள்றது நிலான சகோதரர்கள் இருக்கிறாரே இப்படி ஒரு மனிதர் பொடுவோக்காக தொழுகையில பொடுவோக்கு இப்படி இருக்கிறாங்களா அவர்களுக்குரிய சட்டம் என்ன அவர்களுக்குரிய சரியத்தினுடைய ஹக்கும் என்ன அவரையும் கொலை அவருக்கு ஹத்து குற்ற பரிகாரமாக அவரை கொலை செய்யும் ஏதான சகோதரர்களே அப்ப இன்றைக்கு நிலைமை தொழுகிறோம் ஆனா அஞ்சு நேரம் இல்லை சில நேரங்கள்ல ஒரு நேரம் சில நேரங்கள்ல ரெண்டு நேரம் மிஸ் ஆகுது சில நேரங்கள்ல அஞ்சு நேரமும் மிஸ் ஆகுது சில நேரங்கள்ல சுபமும் மிஸ் ஆகுது ஆனா அந்த தொழுகைய இது மிஸ் ஆகிடுச்சு என்ற சீல் இல்ல அதை மறுபடியும் நாங்க தொழுதுறோம் என்ற கவலை இல்ல இப்படியாக கணக்கு இல்ல ஒரு வக்து மிஸ் ஆகினா அது மிஸ் ஆகினே தான் ஒரு ஒத்து கணக்கு இல்லையா அது கணக்கு இல்ல தான் இப்படியாக அந்த தொழுகையில பொதுபோக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு சரிய சொல்லக்கூடியது அவர்களும் கொலை செய்யப்படுவாங்க மேலான சகோதரர்களே இன்றைக்கு உலகத்துல பலரும் பல விதங்கள்லயும் கொலைகள் நடந்து கொண்டிருக்குது ஒரு மனிதர் அதாவது ஒரு அனர்த்தம் ஏற்பட்டுச்சு உதாரணமாக ஒரு வெள்ளத்திற்கோ ஒரு காற்றடிக்கிறதோ ஒரு வெள்ள ஏதோ ஒரு அனர்த்தத்துல ஒரு மனிதனுடைய சொத்தெல்லாம் கைத்திருச்சு அவர் பிச்சைக்கார நிலைமைக்கு வாராரு இந்த நேரம் அவர் தற்கொலை செஞ்சு இறந்துட்டாருன்னு சொன்னா எங்கட முஸ்லிம்களும் பேசக்கூடிய வார்த்தை நல்லா வாழ்ந்த மனிதன் அநியாயமாக இறந்துட்டாரு நல்லா வாழ்ந்தாரு இப்படியான ஒரு நிலைமையில இறந்துட்டாரு இவருடைய உயிர் போனதுக்காகவே கவலைப்படுறாங்க ஆனா எந்த ஒரு முஸ்லீமும் பேசுறது கூட இல்ல இவ்வளவு கால முஸ்லீமாக வாழ்ந்தாரு பள்ளி சைடுக்கு கூட வரலையே இப்போ இவர் இந்த நிலைமையில மூத்தா பேசிட்டாரு தற்கொலை வேற சுத்தி கொண்டு பேசிட்டாரு இப்படியான வார்த்தைகள் யாருக்கும் பாருங்க ஏன் வாரதில்லை என்று சொன்னா இதற்குரிய தூரம் எனக்கு தெரியாது தொழுகத்தானே அது மிஸ்ஸாகிதான் மிஸ் ஆகும் தொழுதா தொழுது கொள்வோம் அப்படி என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஆனா சரியத்தினுடைய கடுமையான சட்டங்கள் தொழுகையை விடக்கூடியவர்களுக்கு எப்படி ஒரு மனிதர் கொலை செஞ்சா கொலை செய்யப்படணுமோ ஒருத்தர் வினா செஞ்சா கொலை செய்யப்படணுமோ அதே மாதிரி ஒரு மனிதர் வேணுமென்று தொழுகையை விட்டாலும் சரி பொதுவோக்காக தொழுகையை விட்டாலும் சரி அவரும் உலகில் வாழ தகுதி இல்லாத ஒரு கொலை செய்யப்படத்தான் வேளாண் சகோதரர்களே இதை நாங்க எப்ப விலகிக் கொள்ளும் இன்னும் கட்டம் கட்டமாக கொண்டு போவேலும் இன்னொன்று இருக்குது தொழுறாங்க அஞ்சு நேரமும் தொழுறாங்க ஆனா தொழுகையில தான் அங்க இல்ல அவர்கள் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க தொழுறாங்க தொழுகை மூலமாக எந்த ஒன்றையுமே அடைஞ்சு கொள்றாங்க இல்ல சரியான தொழுக இன்னும் முன்கர் தொழுக மானக்கேடான விருக்கப்பட்ட செயல்கள் இருந்து அவர் கலட்டோணும் நிப்பாட்டோணும் ஆனா இன்றைக்கு முழுக்க முழுக்க மனதாலையும் சரி எல்லா விதங்கள்லையும் பாவம் செய்வோம் ஆனா அஞ்சு நேரம் நேரம் தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வரும் ஆனா தக்மீரா கட்டுறோம் கடையில் இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகள் ஓடுது வீட்டில் இருக்கக்கூடிய செலவுதானங்கள் ஓடுது ஏதாவது வேற வேற கண்ட்ரிகளுக்கு போக ஆசையா தொழுகையிலிருந்து எல்லா கண்ட்ரிக்கும் போயிட்டு இருப்பாங்க ஏன்னா சகோதரர்களே இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன தண்டனை இப்படிப்பட்டவர்களுக்குரிய தண்டனை என்ன ஹதீஸ் தெளிவுபடுத்துது அல்லா சிலருடைய தொழுகைய பழைய புடவைகளை சுருட்டி எடுத்து முகத்துல அடிக்கிற மாதிரி திருப்பி அடிப்பான் அது வேற யாருடைய தொழுகை விட வருது தொழுகையை முழுவோக்காக விட்டு விட்டு தொழுகிறவங்களே மூஞ்சில் அடிக்கிறது இல்ல அஞ்சு நேரமும் சரியாக தொழுகிறாரு ஆனா அல்லாவினுடைய சிந்தனை இல்லாம தொழுகிறாரு தொழுகையின் மூலமாக அடைஞ்சு கொள்ள வேண்டியதை அடைஞ்சு கொள்ளல தொழுகையின் மூலமாக எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கிடைக்கல அவர்களுக்குரிய தண்டனை தான் பழைய புடவையை சுருட்டி அடிக்கிற மாதிரி அல்லா அடிச்சிருவார் அவர்களுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ள சகோதரர்களே தொழுகை என்று சொல்றது எங்களுக்கும் குப்புருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை காட்டக்கூடிய எங்களுடைய சிறந்த முடிவு இதன் மூலமாகத்தான் உருவாக்கப்படவில்லை சகோதரர்களே ஆனா இன்றைக்கு எங்களுடைய நிலைமை தொழுகையினுடைய விஷயத்துல தான் ஆக பொழுதுபோக்கு காட்டக்கூடியவர்களாக நாங்கள் இருந்துக்கிறோம் ஒவ்வொரு மனிதனையோ சரியத்தினுடைய சட்டப்படி ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் கொள்ள வேண்டிய ஒரு அறிவு என்று சொன்னா அது தொழுகையை பற்றி அறிவு ஆனா இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு சுரத்தில் பாத்தியா ஓதுறதுக்கு தெரியா அத்தகையா சரியான முறையில ஓதுறதுக்கு தெரியா ரொக்கோ சரியான முறையில ஓதுறதுக்கு தெரியா எந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டிய விஷயம் என்று சொன்னா பள்ளி நிர்வாகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் சிலர் பேசக்கூடிய வார்த்தை ஒரு நாள் சுபவு தொழுகையில இமாம் குமூத் அதாவது சஜிதா சூரா ஓதுறதுக்கு ஆகி சஜதா செய்யல பின்னால் இருந்து சண்டை பிடிக்கிறாங்க வெள்ளிக்கிழமையில மூன்று ரக்கா ஏன் மூன்று ரக்கா தொழுவிக்க சகோதரர்களே வெள்ளிக்கிழமையில இல்ல அது சஜதா ஓதுறதன் மூலமாக ஒரு சஜதா நாங்க எக்ஸ்ட்ரா செய்கிறோம் அது அந்த குரான்ல வரக்கூடிய சஜதா பிலாவல் ஆனா அத மூணு ரக்காத்தாக கணக்கெடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய உம்மத் மடமேல இருந்து கொண்டிருக்கிறாங்கன்றத நாங்க பார்க்கிறோம் பள்ளி நிர்வாகம் இருக்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி மூன்றாக்கா ஏன் தொழுவிக்கல்ல சகோதரர்களே இந்த அளவுக்கு எங்களுடைய மோசமான நிலைமை இருக்குதுன்னு சொன்னா நாங்க முஸ்லிம்களோட பேரளவு இருக்கிறதுல என்ன அர்த்தம் எங்களோட தொழுகம் கூட எங்களிடத்துல சீராக இல்லைன்னு சொன்னா நாங்க அல்லாஹ் பயப்படாம நாங்க அல்லாஹ் பயப்படுறேன்னு எந்த வார்த்தையை கொண்டு சொல்லி மேலான சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையில நாங்க அல்லா எங்களுடைய வாழ்க்கையில தேவையான எல்லா விஷயங்களையும் அல்லா பாதுகாத்து தாரான் அல்லா அவைகளை பொருட்படுத்திருக்கிறான் அவைகளை பாதுகாக்கிறதுக்காகவே சரியத்துடைய சட்டங்களை கடுமையாக்கி இருக்கிறான் ஆனா அந்த ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய தொழுகையுடைய விஷயத்துல நாங்க எந்த அளவுல கருத்தனை காட்டுறோம் நாங்க எந்த அளவுல முன்னோக்கி இருக்கிறோம் என்ற விஷயத்துல நாங்க தான் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு மஸ்ஜிதுல வரக்கூடியவர்கள் சரியத்தினுடைய சட்டம் குழந்தைகளுக்கு உதவு செய்யற முறையை படிச்சு கொடுக்கிற ஒரு தந்தையினுடைய கடமை ஆனா இன்றைக்கு ஒரு தந்தைக்கே உதவு செய்ய தெரியாம இருக்கிறது சொன்னா அந்த குழந்தைக்கு யாரும் படிச்சு எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வார்த்தை அதுக்குத்தானே நாங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம் அதுக்குத்தானே நாங்க மதரசாக்கு அனுப்புறோம் அதுக்குத்தானே நாங்க மக்தபுக்கு அனுப்புறோம் அங்கதானே படிச்சு கொடுப்போனோம் அவர்கள் தானே படிச்சு கொடுப்போனோம் மேலான சகோதரர்களே அவர்கள் இல்ம படிச்சு கொடுப்பார்கள் ஆனா பிராக்டிக்கல்ல காட்டி கொடுக்க வேண்டியது தந்தையினுடைய கடமை தந்த மசிதுக்கு குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வரணும் அவர்களுக்கு தொழக்கூடிய முறைகளை காட்டி கொடுக்கிறது ஒரு தந்தையினுடைய கடமை ஆனா இன்றைக்கு தந்தையே மசிதுல இல்ல ஒரு விஷயம் சிந்திக்கணும் நாங்க எந்த செயல்கள்ல ஈடுபடுறோமோ அதே செயல்கள் தான் எங்களுக்கு பின்னாலையும் வெளியா சொல்லுவாங்க ஆங்கிலத்துல எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் ரியாக்ஷன் எந்த ஒரு நடவடிக்கைகள் நாங்க ஈடுபட்டாலும் சரி அதற்குரிய பிரதி நடவடிக்கை எங்களுக்கு நடந்தேதானா நாங்க தொழுவுறதில்ல நாங்க தொழுகைக்கு போறதில்ல ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளை பள்ளிக்கு போகல அடிக்கக்கூடிய தந்தைகளை நாங்க எத்தனையோ தடவை இருக்கோம் வேளாண் சகோதரர்களே தந்த வாழ்க்கையில இல்ல அந்த குழந்தை என்ன தெரியுமா நினைக்கும் சின்ன வயசுல தான் கடமை போல பெருசாகினா பிள்ளைய தொலை சொல்றது தான் கடமையாக இருக்கும் சொல்லி அந்த குழந்தையும் பெருசாகினா தொலை மாட்டேன் ஏ தந்தையினுடைய வழிகாட்டில் அப்படி அல்லவா மேலான சகோதரர்களே இன்றைக்கு நாங்க எங்கட வாழ்க்கையில குடும்பத்துக்காக வேண்டிய எவ்வளவு நேரங்கள் ஒதுக்குறோம் எங்களோட வாழ்க்கைக்காக வேண்டிய எவ்வளவு நேரங்கள் ஒதுக்குறோம் எங்களோட குழந்தைகளுக்காக வேண்டிய எவ்வளவு நேரங்கள் ஒதுக்குறோம் ஆனா எங்களை படைச்சு எங்களுடைய முழு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த ரப்புக்காக வேண்டி நாங்க எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம் என்றதை பார்த்தா நாங்க எல்லாருமே ஜீரோவாக ஆக எவ்வளவு நேரம் போக போகுது ஒரு எதா சொல்லி எதாமத் சொல்லி தொழுகையை நடத்துறதுக்கு ஒரு ஒரு தொழுகைக்கு பத்து நிமிஷம் தானே அஞ்சு வப்பு தொழுகைக்கு ஐம்பது நிமிஷம் தான் போக போகுது ஆனா அதை கூட தொழுகிறதுக்கு எங்களுக்கு நேரம் அதுக்கு மத்தியதுக்கு வர்றதுக்கு நாங்க தயாரு அந்நியர்களை விட மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதாக இருந்தால் நாங்கள் அவர்கள் கூட அவர்களுடைய மதத்தலங்களுக்கு பக்கத்தால போகக்கூடிய நேரத்துல அவர்கள் மியூசிக்க ஆஃப் பண்ணி ஹார்ன் சத்தம் கூட வெளியாகாத முறையில போறாங்க ஆனா இன்றைக்கு எங்கட முஸ்லிம்கள் மஸ்ஜிதுக்கு அருகாமையில போகக்கூடிய நேரத்துல அவர்களுடைய செல்போன்ல அவர்களுடைய வாகனங்கள்ல மியூசிக்க ஸ்பீடா போட்டு கேட்டவர்களாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றா நாங்க அந்நியர்களை விட எவ்வளவு மோசமானவர்கள் என்ற எல்லாம் சகோதரர்களே நாங்க மறந்துச்சுட்டோம் என்று சொன்னா எங்களுடைய கபருக்கு வரக்கூடியது எங்களுடைய தொழுகை எங்களுடைய அமல் விவாதத்துகள் மட்டும்தான் மாறாக நாங்க சம்பாதிச்சதோ நாங்க சம்பாதிச்ச சொத்து செல்வங்களோ எங்களுடைய குழந்தைகளோ யாரும் வரப்போறதில்லை நாங்க எந்த அளவுல எங்களை தயாரிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் சந்தோஷமாக ஆனால் அதற்கு மாற்றமாக எங்களுடைய வாழ்க்கை வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னா நாளை கியாமத்து நாளையில அல்லாஹ் இஸ்லாம் என்ற நியமத்தையும் தந்தான் உடல் ஆரோக்கியம் என்ற நியமத்தையும் தந்தான் இந்த ரெண்டுக்கும் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க சகோதரர்களே அப்ப எங்களுக்குரிய தண்டனை என்ன இந்த உலகத்துல வாழ தகுதி இல்ல நாங்க இந்த உலகத்துல வாழவே முடியாதவர் ஆனாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன காரணம் ஏதாவது ஒரு நேரம் நாங்களும் சௌபாசிக்கு அல்லாஹ் இடத்துல நீளுவோம் என்று நம்பிக்கை மேலான சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையில கழிஞ்சது கழிஞ்சு நாங்க என்ன செய்யணும் ஈடுபட்ட தொழுகைகளை வீட்டி தொழணும் அது மட்டும் இல்ல அவ்வாஹும் இடத்துல தௌபா செய்வதற்கு மிச்சம் கட்டாயமானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் ஏன் எங்களுடைய தொழுகையினுடைய தௌபா செஞ்சு நாங்க ஹிம்மத் எடுக்கணும் நாங்க உறுதி எடுக்கணும் இன்றைய நாள்ல இருந்து எனது எந்த தொழுகையுமே மிஸ் ஆகக்கூடாது விடுபட்ட தொழுகைகளையும் நான் சரியான முறையில தொழுது முடிச்சோம் சகோதரர்களே நாங்க சிந்திக்கணும் நாங்க அசல் முஸ்லிம்களாக இருந்தா நாங்க சிலர் சிந்திப்பாங்க சிலருடைய உள்ளத்துல இப்பயும் ஓடிக்கொண்டிருக்கலும் நாங்க தொலைத்தானே செய்யறோம் நாங்க தொழுது கொண்டு தானே இருக்கிறோம் ஆனா எங்களுடைய நிலைமையை நாங்க சரியாக விளங்கிக் கொள்ளணும் என்றா நாங்க எங்களோட உள்ளத்துல கை வச்சு ஒரு கேள்வி கேட்கணும் போன சும்மாலே இந்த சும்மா வரைக்கும் ஒரு கிழமை இந்த ஒரு கிழமை எந்த ஒரு இமோஷமாட்டு முஸ்தாவாம நான் எல்லா தொழுகைகளையும் சரியாக தொழுதேன் என்று யாராவது இருந்தேன் சொன்னா அவர்களே சொல்லலாம் நாங்க சொல்றது தவறு ஏன் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயம் உறுதியானது ஆனா விடுபடாதவர்கள் யாருமே இல்லையாக இருக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு வகுப்பு மிஸ் ஆயிட்டாங்க தொழுதிருப்பாரு ஆனா கலாம் ஆக குறைஞ்சது அந்த அளவுக்கு கேட்கறத விட்டு இப்படி கேட்டாலும் அதற்கும் சொல்றதுக்கு பதில் சொல்வதற்குரிய ஆட்கள் இல்லை என்று நினைக்கிறேன் அது என்ன தெரியுமா ஒரு ஒவ்வொரு மனிதரும் அந்த ஜும்மால இருந்து இந்த ஜும்மா வரைக்கும் இமாம் ஜமாத் கிடைக்கல குறைஞ்சது நேரத்துக்குள்ள தொழுதுட்டேன்னு சொல்றதுக்கு கூட கிடக்கும் எங்கட உண்மத்துல ஆட்கள் அதாவது லுகர அசருக்கு முன்னால அசர மகரிபுக்கு முன்னால மகரிப ஷாவுக்கு முன்னால சூரிய உதயத்துக்கு அதாவது சுபவுக்கு முன்னால சுபவ சூரிய உதயத்துக்கு முன்னால நான் தொழுதுட்டேன் என்று சொல்லி கை தூக்கி காற்றதுக்கு கூட ஒரு மனிதர் இல்லை என்று சொன்னா முஸ்லிம் சமுதாயம் எந்த அளவுல பேசிக் கொண்டிருக்கிறது பார்க்கணும் மேலான சகோதரர்களே ஒன்றை சொல்லி கடைசியாக முடிச்சு கொள்கிறேன் இஸ்லாமிய ஆட்சி காலம் நடந்து கொண்டிருந்துச்சு அழகான முறையில நடந்து கொண்டிருந்துச்சு அதாவது உமர் உஸ்மான் அலி அதுக்கு பின்னால ஹுசேன் அதுக்கு பின்னால முவாவியா ஹசன் அதுக்கு பின்னால முவாவியா இப்படியாக பலருடைய ஆட்சி ஆட்சியில் சிறந்ததாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய தருணம் அந்த காலகட்டத்தினுடைய வரலாற்றை பார்த்துட்டோம் என்று சொன்னா இஸ்லாம் மார்க்கம் மேலோங்கி இருந்துச்சு காரணம் முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எப்ப முஸ்லிம்கள் தொழுகையை துறந்து அவர்களுடைய வீணான வேடிக்கைகள்ல ஈடுபட்டு அவர்களுடைய வீணை மறந்து வாழ ஆரம்பிச்சார்களோ அப்பையிலிருந்து இஸ்லாம் சரி இஸ்லாமினுடைய இஸ்லாம் மதத்தினுடைய ஆட்சி சருக ஆரம்பிச்சது என்ற நாங்க மறந்துடக்கூடாது எங்கட வாழ்க்கையில நாங்க யோசிக்கணும் நாங்க முஸ்லிம்களாக இருந்தா எங்களைய யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அல்லாஹினுடைய உதவி எங்களுக்கு எந்த நேரம் இருக்கும் இப்ப நான் அதை மறந்து எங்களோட வாழ்க்கை என்னைக்கு தேவை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ நாங்க எங்களுடைய மனோ உச்சி பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அநியாயக்காரர்கள் எங்கள் மீது சாட்டப்படுவார்கள் என்ற தந்தை ஆகவேலான சகோதரர்களே எங்களோட வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளணும் எங்கட சமுதாயத்துடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளணுமா நாங்க ஒரு சிறந்த முஸ்லீமாக வாழ்ந்து அல்லாவின் நேசத்துக்குரியவர்களாக மாறுவதற்கு அல்லா நம் அனைவருக்கும் திருப்பி செய்வானாக காலங்களுடைய பாவங்களை மன்னி தருவாயாக காலை பெற்றோருடைய பாவங்களை மன்னி தருவாயாக கால எங்களோட குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னி தருவாயாக ஏழா தொழுகையில மிகவும் பேருதலாக இருக்கக்கூடியவர்களாக மாற்றியாளா ஏழா மரண தண்டனைக்குரிய கைதிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் யாழ்லா யாழ்லா மரணத்தை எதிர்நோக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் யாழ்லா உலகில் வாழ நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் யாழ்லா எங்களை வாழ்வதற்கு தகுதியானவர்களாக ஆக்கிறியா யாழ் எங்களுடைய தொழுகைகளை சீராக ஆக்கிறியா அல்லா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்